திரு தெளிச்சேரி சுவாமி திரு பார்வதீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு சத்தியம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் முன்னூற்று இருபத்தி நான்காவது திருப்பதிகம் இது திருச்சிட்டம்பரம் பூவலர்ந்தன கொண்டு முப்போதுங்கும் பொற்கள் எவர் வந்து வணங்கும் மிகு தெடிச்சேரி தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரி தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரியே மேவரும் தோழிலாளோடு கேடற்பின் வேடனாம் மேவரும் தோழிலாளோடு கேடற்பின் வேடனாம் பாவகம் கோடு நின்றது போலும் நும் பான்மையே பாவகம் கோடு நின்றது போலும் நும் பான்மையே ஏ மன்னவர் ஏத்தவே பத்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் அறாத திகழ் தெளிச்சேரி வளைக்கும் சிலை மேல் ஐந்து பானமும் தான் எய்து களிக்கும் காமனை எங்கனம் நீர் கண்ணிற்காய்ந்ததே தெளிச்சேரியீர் காமனை எங்கனம் நீர் கண்ணிற்காய்ந்ததே ஏன பம்படுத்த மலர்பொழில் சூழ் மதிதவள் பம்படுத்த மலர்பொழில் சூழ மதிதவள் செம்படுத்த செழும்புரிசை தெளிச்சேரி தெளிச்சேரீர் தெளிச்சேரீர் கொம்படுத்ததோர் கோலவிடை மிசை கோலவிடை மிசை கூர்மையோடு அம்பு அடுத்த கண்ணாடோடும் மேவல் அழகிதே தெளிச்சேரியில் அம்பு அடுத்த கண்ணாளோடும் மேவல் அழகிதே அழகிதே ஏ கடல் இப்பிகள் முத்தம் கரைப்பெய்யும் தேர்வுல நெடுவீதியதார் தெடிச்சேரீர் தெடிச்சேரீர் ஏர்வுலாம் பலிக்கு ஏகிட வைப்பிடம் இன்றியே மாருலாம் உலையாளை ஓர் பாகத்து வைத்ததே ஏன தெளிச்சேரியில் தெளிச்சேரியில் பலிக்கு ஏகிட வைப்பிடம் இன்றியே மாருலா முலையாளி ஓர் பாகத்து வைத்ததே நான ஏன ஏ ஆக்கம் நுந்தம்மை பார்ப்பதி ஏத்தி முன் பாவிக்கும் பக்கம் நுந்தம்மை பார்ப்பதி ஏத்தி முன் பாவிக்கும் செக்கர் மாமதி சேர்மதில் சூழ் தெளிச்சேரியீர் தெளிச்சேரியீர் மைக்குள் கண்ணியர் கைவளை மால் செய்து வவ்வமே நக்கராய் உலகு எங்கும் பலிக்கு நடப்பதே பலிக்கு நடப்பதே தவள வெண்பீரை தோய் தரும் தாழ் பொருள் சூழ நல் இவள மாமணி மாடம் தீகள் தெளிச்சேரி குவளை போல் கண்ணினுள் குவளை போல் கண்ணி துண்ணன வந்து குறுகிய கவளமாக நீர் கையில் காய்ந்ததே கத்த பொழிலின் மிசை குயில் கூவிடும் சேடு அடுத்த தொழிலில் மிகு தெளிச்சேரீர் தெளிச்சேரீர் மாடடுத்த மலர்கண்ணினாள் கங்கை நங்கையை தோடு அடுத்த மலச்சடை எங்குள் நீர் சூடித்தே ஏ நன தரா சூழலாள் குயில் கோலஞ்சேர் கொடி மாளிகை சூழ் தெளிச்சேரீர் கொத்து இறைத்த மலர்குடலாள் குயில் கோலஞ்சேர் கொடி மாளிகை சூழ் தெளிச்சேரீர் தெளிச்சேரீர் வித்தகப்படை வல்ல அரக்கன் விரல் தலை பத்திரட்டி கரம் நெறித்திட்டதும் உமபாதமே கெடிச்சேரியீர் அரக்கன் விரல் தலை பத்திரட்டி கரம் நெறித்திட்டதும் உமபாதமே உமபாதமே காலெடுத்த திரைக்கை கரைக்கு எரி காணல் சூழ் சேலடுத்த வயல் படன தெளிச்சேரியீர் தெளிச்சேரியீர் மால் அடித்தல மாமலரான் முடி தேடியே மால் அடித்தலம் மாமலரான் முடி தேடியே ஓலம் கிட்டிட எங்கனம் ஓர் உருக்கொண்டதே மந்திரம் தரும் மாமரையோர்கள் தவத்தவர் மந்திரம் தரும் மாமரையோர்கள் தவத்தவர் செந்திலங்கும் மொழியவர் சேர் தெளிச்சேரி ஏன வெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தன நீக்குவித்தீர் ஓர் சதுரரே நன நன ஏ ஏ திக்குலாம் பொழில் சூழ் திக்கு உலாம் பொழில் தூள் தெளிச்சேரியம் செல்வனை தெளிச்சேரியம் செல்வனை மிக்க காழி உள்ஞான தம்பந்தல் விளம்பிய ஆ தெளிச்சேரியம் செல்வனை மிக்க காழியுள் ஞானதம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் ஞானதம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் பத்தும் வல்லார்கள் தடமுடி தொக்க வானவர் சூழ இருப்பவர் சொல்லிலே ஏ தொக்கவானவர் சூழ